பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னவென் உரைப்பார் நமோ நாராயணாயவென் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு